الحمد لله பெருமைப்படுத்தி வருகிறார் என்று உள்ளாற்றில் நான் ஒரு நிகழ்வு நாளை நான் சாட்சி கொள்கிறேன் மேலும் இவ்வுலகத்தில் உள்ள மனிதர்களை சரியான முறையில் நடத்துவதற்கும் சீரான முறையில் நடத்துவதற்கும் இவ்வுலகத்திற்கு அவகாசமும் இறுதியாகவும் இறுதியாகவும் வந்து எனது உயிரிலும் மேலான முன்னாள் முஸ்தபா சொல்வல்லா வழங்கி அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றிய உத்தம சகாபாக்கள் அனைவர்கள் மீது தலவாத்தும் தங்களுடைய வாழ்க்கை நிலைகள் எல்லாம் எடுத்து நடந்து கொள்ளுமாறு ஏதுள்ளாரோ அவைகளை மூன்று முழுதாக எடுத்து நடந்து கொள்ளுமாறோ மேலும் அல்லாஹால தங்களுடைய வாழ்க்கை நிலைகளை விட்டு தளர்ந்து நடந்து கொள்ளுமாறு ஏதுள்ளாரோ என்பத இதற்கு முன்னால் சொன்னதால நாங்க எப்படி சிறந்த ஆண்களாக மாறணும் யாருக்கு எங்களுக்கு துவா கிடைக்கணும் யார்கிட்ட துவா இருந்தா எங்களுக்கு சோர்க்கம் போகலாம் கிடைக்கும் என்ற ஒரு பத்து நாம கண்ணியமானவர்களே ஒரு போன பொதுவாக சொல்லப்பட்டுச்சு ஐந்து குணங்கள் சொல்லப்பட்டது யாபகம் இருக்குமோ தெரியா அதை மீண்டும் நான் சொல்லித்தாரின் கண்ணியமானவர்களே அதை நான் சொன்னேன் ஒவ்வொரு குணமும் சொல்லப்படக்கூடிய நேரத்துல ஒரு பத்து மாற்றம் போட்டுக் கொள்ளுங்க ஒரு குணம் இருந்தால் பத்து ரெண்டு குணம் இருந்தால் இருபது மூணு குணம் இருந்தால் முப்பது நாலு குணம் இருந்தால் நாற்பது அப்படின்னு சொல்லுற அஞ்சு குணத்தை நாங்க பார்த்தோம் கண்ணியமானவர்களே அந்த அஞ்சு குணத்தையும் ஆரம்பமாக சொல்லிட்டு அடுத்த அஞ்சு குணத்துக்கு நாங்க போனிச்சா அல்லா கண்ணியமானவர்களே நாங்க உலகத்துல எங்கட பக்கத்து வீட்டில் வர எங்களோட குடும்பத்துல உள்ளவங்க எங்களோட வீட்டுக்கு முன்னால் உள்ளவங்க நாங்க செய்யற இடத்துல இப்படி நிறைய பேருக்கு நாங்க நல்லவங்களா இருக்கலாம் கண்ணியமானவர்களே ஆனா இன்னைக்கு நாங்க நிறைய பேருக்க நல்லவங்களாக மனைவிமார்கள் உங்களோட குடும்பத்துல உள்ள பெண் பெண்மணிகள் நீங்க நல்லவன் என்று சொல்லணும் என்பதாக சொன்னாங்க கண்ணியமானவர்களை இன்னைக்கு நிறைய பேருக்கு நல்லவன் என்ற பெயரை எடுக்கிறதுக்கு நிறைய முயற்சி செய்யறோம் ஆனா எங்களுக்காக வேண்டி முழு வாழ்க்கையும் தியாகம் செய்ய எங்களுக்காக வேண்டி முழு வாழ்க்கையும் தியாகம் செய்ய எங்களுக்காக வேண்டி கஷ்டத்துல வாழ்ற எங்களுக்காக வேண்டி எல்லா சத்தியம் அவங்களுடைய நல்ல பெயரை எடுக்கிறதுக்கு கண்ணியமானவர்களே நாங்கள் இன்றைக்கு தயார் இல்லாம இருக்கிறோம் எல்லாம் பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அவங்களுக்கு சிறந்தவங்களாக நாங்கள் மாறுவோம் எனவே ஹரிசல்லா வரை வந்தலாம் கிட்டத்தட்ட முழு வாழ்க்கையும் ஒரு சிறந்த ஆண் எப்படி வாழும் என்று சொல்லி சொன்னாங்க அது ஒரு பத்து குணத்துல போன கொட்டுபால நான் சொன்னேன் ஒரு ஐந்து குணங்கள் சொன்னேன் சிறந்த ஆண்களுடைய அதுல முதலாவது குணமாக சொன்னேன் சிறந்த ஆண் எப்படி இருப்பாரு தெரியுமா தந்த மனைவிமார்களை தந்த வீட்டில் உள்ள பெண்மணிகளை புகழக்கூடியவராக இருப்பார் அதை நாங்க விளங்கப்படுத்தினோம் அந்த குணம் எங்கிட்ட இருந்தா பத்து மாச போட்டு போயிருங்க இரண்டாவது குணமாக நான் சொன்னேன் கண்ணியமானவர்களே அதை சொல்லவா ஒரே வாழ்ந்து காட்டினாங்க சிறந்த ஆணுடைய இரண்டாவது அடையாளமாக வாழ்ந்து காட்டினாங்க தந்த வீட்டில் உள்ள பெண்மணிகள் ஆலோசனை செய்யக்கூடிய ஆண்களாக இருப்பாங்க மசூரா செய்யக்கூடிய ஆண்களாக இருப்பாங்க அவங்களுக்கும் பேசுறதுக்கு உரிமை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க என்பதாக நாங்க பார்த்தோம் மூணாவது குணம் கண்ணியமானவர்களே கவிசல்லவா வரையசலம் வாழ்ந்து காட்டினாங்க கண்ணியமானவர்களே சிறந்த ஆணுடைய மூணாவது குணமாக தந்த மனைவிக்கு வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு வேலை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இருப்பாங்க என்பதாக நாங்கள் பார்த்தோம் நாலாவதாக நாங்கள் பார்த்தோம் கண்ணியமானவர்களை தந்த மனைவிக்கு தந்த வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கு விட்டு கொடுக்கக்கூடியவராக இருப்பார் என்பதாக பார்த்தோம் ஐந்தாவது குணமாக நாங்கள் பார்த்தோம் கண்ணியமானவர்களை முக்கியமான விஷயம் நாளுக்கு நாள் அன்பு கூடக்கூடியவனாக இருப்பார் இவன் தான் சிறந்த ஆண் என்பதாக ஹபீஸ் சொன்னாங்க அதனுடைய விளக்கங்களை நாங்கள் தெளிவாக பார்த்தோம் கண்ணியமானவர்களே எனவே இந்த அன்பு குணாசனாக கொண்டு வந்துட்டோமோ தெரியாது கொண்டு வரலையா இதையும் நாங்க கொண்டு வருவோம் நூற்றுக்கு ஐம்பதை நாங்க பார்த்தோம் பேலன்ஸ் இன்னும் ஐம்பது இருக்குது அஞ்சு குணங்கள் இருக்குது இதுவும் எங்கட வாழ்க்கையில வேணும் கண்ணியமானவர்களே எங்கட மனைவி கிட்ட எங்கட வீட்டுல வாழ்ற எங்கட உம்மா எங்களை சுத்தி வாழ்ற எங்கட சகோதரி எங்கட பெண் பிள்ளைகள் எங்களுக்காக வாழ்க்கைய தியாகம் செஞ்ச அந்த மனைவி கிட்ட ஒரு நூறு மாத்திரைகளால் எங்களால் எடுக்க பொள்ளாச்சி கண்ணியமானவர்களே அவருக்கு பேசி நாங்க என்ன செய்ய போறோம் நாளைக்கு கியாமத்து நாளை நல்லா ஏற்பாட்டை கேட்டாங்க நாங்க என்ன சொல்ல போறோம் நாளைக்கு கியாமத்து நாளை நல்லா கேட்பா உனக்காகவே நீ தியாகம் செய்ய அந்த பெண் மனிதத்திலேயே உனக்கு சிறந்தவன் என்று பேர் எனக்கு எப்படி உனக்கு கிடைக்கும் என்பதாக நல்லா கேட்பானே இந்த நேரத்துல நாங்க என்ன பதில சொல்ல போறோம் அதனால கண்ணியமானவர்களே அஞ்சு குணங்களை பார்த்தோம் ஆறாவது குணமாக நபிசல்லாஹ் வளைவசல்லாம் வாழ்ந்து காட்டினாங்க கண்ணியமானவர்களே அழகான முறையில வாழ்ந்து காட்டினாங்க சிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா சிறந்த ஆண்கள் எப்படி இருப்பாங்க தெரியுமா தந்த வீட்டில் உள்ள பெண்மணிகளோட ஒரு தோழனாக இருப்பான் என்பதால் நபிசல்லாஹ் வளைவசல்லாம் சொன்னாங்க வாழ்ந்து காட்டினாங்க கண்ணியமானவர்களே ஒரு தோழனாக இருப்பான் ஆயல் நடிக்கிறத கண்டு வெளியே வந்து பார்க்கிறாங்க ஹதரத் உமர் அலி அல்லா அந்த நேரத்துல ஹதரத் உமர் அலி அல்லா கேட்கிறாங்க யாரும் கூடல்லா நீங்க வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல நீங்க வீட்டுக்குள்ளால இருக்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அவங்களோட கஷ்டம் அவங்க கொஞ்சம் திருச்சி சந்தோஷமா பேசுறாங்களே கொஞ்சம் கஷ்டம் கூட கூடதலாக இருக்குதுன்னு கேட்ட நேரத்துல அலி சொல்லா வரைவசலாம் திருத்திட்டு இதற்கு பதில் நான் தர மாட்டேன் உங்களுடைய மகள் ஹக்காட்ட கேளுங்கன்னு சொல்லிட்டு ஹக்கா வழி அல்லா பண்ணா அவங்களை அனுப்புறாங்க கண்ணியமானவர்களே குளிக்கு பிறந்தது குளித்தார் அந்த ஹசரத் உமர் அலி அல்லா அவங்களோட மகள் வாப்பாவை பார்த்து சொல்றாங்க வாப்பா வாப்பா எல்லாம் எங்களோட பேசுவாங்க என்பதாக அழகா மாணவர்களே இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கை எப்படி போவது மாணவர்களே இன்னைக்கு நாங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னால பிள்ளைகள் சந்தோஷமா இருக்கிறாங்க மனைவி சந்தோஷமாக இருக்கிறா எல்லாரும் கூடி ஒன்றுக்காக கதச்சி கொண்டிருக்கிறாங்க பேசி திருப்பி கொண்டிருக்கிறாங்க ஆனா எப்ப வாப்பா வீட்டுக்குள்ளால வாராரோ வாப்பாட வாகனம் வீட்டுக்குள்ளால என்கிறார் இதுதான் எங்களுடைய வாழ்க்கையுடைய முறைகளாக இருக்குது கண்ணியமானவர்களே திருநர்கள் எப்படி ஒழித்த கண்டா ஓடுவாங்களோ இதவித வேகமாக எங்களோட வீட்டில் உள்ள பெண்மணிகள் நாங்க வீட்டுக்குள்ளால கால் அடி எடுத்து வச்சா ஓடுவாங்களே கண்ணியமானவர்களே இந்த நிலைமையில நாங்க வாழ்ந்துட்டு மௌசாப்பினா எங்களோட மையத்துக்கு தண்ணீர் வழிப்பாங்களா நாங்க மௌத்தாப்பிட்டோம் தான் ஏதா வாப்ப அப்பா மூத்தாவிட்டாருமே எங்கட பிள்ளைகள் அல்லாட்ட அதுமா கண்ணியமானவர்களே பயம் காட்டணும் அவங்களோட பேசுறது இல்ல அவங்களோட இறக்கமா கலைக்கிறது இல்ல அவங்க எல்லாரும் என்னோட இறக்கமாயிக்கணும் அவங்க என்னோட இறக்கமாக பேசணும் ஏட மனைவி என்னோட முகம் தூக்க கூடாது ஏட புள்ள என்னோட முகம் தூக்க கூடாது என்னோட கத்தி பேசக்கூடாது என்னோட ஒழுங்கா நடக்கணும் அவன் சிரிக்கணும் செய்யணும் நான் சொல்றத செய்யணும் இதை நாங்க எதிர்பார்க்கிறோம் ஆனா நான் செய்யறேனா நான் இத மனைவியோட திருத்தி பேசுறேனா ஏத மனைவிட்ட ஏத கஷ்டங்களை சொல்றேனா ஏத மனைவிட்ட ஏத கவலைகளை சொல்றேனா ஒன்றுமே இல்லையே கண்ணியமானவர்களே எங்களுக்காக வேண்டி வாழாத எங்களுக்காக வேண்டி தியாகம் செய்யாத ரோட் கண்ணியமானவர்களே ஆறாவது குணம் சொன்னாங்க ஆணுடைய ஆறாவது ஏழாவது குணம் தந்த பெண்மணிகளோட தந்த வீட்டுல உள்ள பெண்மணிகளோட ஒரு தோழனாக பழகுவாங்க அடித்தொல்லாம் பழையத்தெல்லாம் வாழ்ந்து காட்டிட்டு போனாங்க எனவே அந்த குணம் எங்கிட்ட இருக்குதா அலமது இல்லா சொல்லிக்கொள்வோம் பத்து மார்க்ஸ போட்டுக்கொள்வோம் நூற்றுக்கு அறுபது இருக்குதா அலமது இல்லா சொல்லிக்கொள்ளுங்க இல்லையா கொண்டு வாரத்துக்கு முயற்சி செய்வோம் கண்ணியமானவர்களே அல்ல அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அவங்க கிட்ட ஒரு அன்பாக இருப்போம் இன்னைக்கு எங்கட நாட்டுல நடக்கிற பிரச்சனை என்னன்னா பணத்தை கொடுக்கிறோம் கண்ணியமானவர்களே தண்ணிய கொடுக்கிறோம் தேவையானதை வாங்கி கொடுக்கிறோம் எல்லாம் செய்யறோம் அவங்கள ஒரு தொப்பில் கூட்டிட்டு போறது நாங்க இல்ல ஆட்டாக்காரா கூட்டிட்டு போறோம் அவங்கள ஒரு பயணம் கூட்டிட்டு போறது நாங்க இல்ல அதற்கு வேட் பிடிச்சி அனுப்பியாச்சு என்ன வாழ்க்கை கண்ணியமானவர்களே ஒரு தோழனை போல நாங்க கூட்டிட்டு போவோம் ஒரு தோழிய போல நாங்க கூட்டிட்டு போவோம் அவங்க எனக்கு எதிர்பார்க்கிறது அந்த அன்ப மட்டும் தான் கண்ணியமானவர்களே அதை ஹரிசல்லாம் செஞ்சதை போல நாங்க செஞ்சோம்டா ஈஷா அல்லா எங்கட மையத்து நேரம் அவங்கள கண்ணால தண்ணி வரும் அல்லா பாதுகாக்கணும் இல்லையா கடுக்கடுத்து வாழ்வோமா இன்றைக்கு எத்தனையோ பெண்மணிகளுடைய நிலைமை என்ன தெரியுமா நான் நிம்மதியா வாழணும்டா ஏங்க கணவன் மவுத்தாகலோ ஏத பிள்ளையோள் நிம்மதியான வாழணும்டா ஏத கணவன் மவுத்தாகணும் இந்த நிலைமையில நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமானவர்களே அல்லா பாதுகாக்கணும் எங்கட குணங்களை நாங்க மாற்றுவோம் அவங்களோட ஒரு நண்பனாக பழகுவோம் அவங்களோட இறக்க கொடுப்போம் கண்ணியமானவர்களே எனவே இது ஆறாவது குணம் ஏழாவது குணம் ஹபீப் சல்லாஹ் வலைவசல்லாம் வாழ்ந்து காட்டினாங்க கண்ணியமானவர்களே மனைவிக்கு தோதுவாக மனைவி எப்படி நடக்கிறாரோ அதற்கு மெச்சாக இவர் நடந்து கொள்வாரு கண்ணியமானவர்களே இன்னைக்கு நாங்க எல்லாரும் நினைக்கிறது என்னண்டா நாங்க எல்லாத்தையும் தியாகம் செஞ்சோம் நாங்க நினைக்கிறத போல அவங்க நடக்கணும் அவங்க நினைக்கிறத போல நாங்க மாறுறதுக்கு தயார் இல்லை கண்ணியமானவர்களே ஏதாவது குணம் சொல்லலாம் சொன்னாங்க அவங்களுக்கு தோதுவாக அவங்க எப்படி மாறு வாழ்றாங்களோ ஏற்ற மாதிரி நாங்க மாறி வாழ்ந்து காட்டணும் இதுதான் எங்களுக்குரிய பெரிய ஒரு எக்ஸாம் கண்ணியமானவர்களே ஆனா திருமணம் முடிக்கிறதுக்கு முன்னால நாங்க அதை செய்வோம் இதை செய்வோம் அதை கட்டி தருவோம் இதை கட்டி தருவோம் திருமணம் முடிஞ்சிட்டா அல்லா பாதுகாக்கணும் அல்லா பாதுகாக்கணும் வேலைக்காரிய விட மோச பிள்ளைகளுக்கு படித்து கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ்மார்களுக்கு எவ்வளவு கண்ணியம் கொடுக்கிறோம் பிள்ளைகள் பிள்ளைகளுக்கு வேலை செய்யறவங்களுக்கு எவ்வளவு கண்ணியா கொடுக்கிறோம் ஆனா அந்த பிள்ளைகளை பெற்றுத்தாராத தாய்க்கு மரியாதை இல்ல மனைவிக்கு மரியாதை இல்ல பெண் பிள்ளைகளுக்கு மரியாதை இல்லாம பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே ஹபி சொல்லலாம் ஒரே வசல்லம் ஒரு ரமலானுடைய கால நிறையவங்க ஆயிஷா நிறையவா அவங்களை பார்த்து சொல்றாங்க ஆயிஷா நான் இந்த வருட நான் போறேன் நேரத்துல பாக்குறாங்க போறாங்களா நானும் முன்னால எல்லா மனைவி வாழ்க்கைக்கும் சொல்லிட்டாங்க நபி அவங்க வந்து பார்த்தா பள்ளி ஓரமாக கூடாரங்களை கட்டி எல்லா மனைவிமார்களும் வந்துட்டாங்க ஹபீப் சொல்லாஹ் வளைய இந்த நேரத்துல ஆயிஷா ரவி அல்லாஹ் அவங்களோட கோவிக்கல்ல ஆயிஷா ரவி அல்லாஹ் அவங்களோட கோவிக்கல்ல நான் உனக்கு சொன்னேன் நீங்க அதை எல்லாருக்கும் சொல்லி எல்லாரையும் பள்ளிக்கு கூட்டிட்டு வந்துட்டேங்களான்னு சொல்லி கோவிக்க இல்ல சண்டை பிடிக்கல என்ன சொன்னாங்க தெரியுமா ஆயிஷா ரவி அல்லாஹ் அவங்கள கூப்பிட்டு சொன்னாங்க ஆயிஷா இந்த முறை நான் ஏற்று காப்பி இருக்கிற ஐடியா இல்ல சொன்னதோட ஆயிஷா அல்லா நானும் காப்பிக்கல்ல அடுத்த பெண்மணிகளும் சின்ன விஷயம் அவங்களுக்கு ஏற்றத போல நடந்து கொண்டாங்க எல்லாரும் அவங்களுடைய வீடுகளுக்கு போயிட்டாங்க கண்ணியமானவர்களை திருசா முடிக்கிற விஷயங்களை நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா நாங்க என்ன செய்யறோம் தெரியுமா ஊதி ஊதி கூட்டி நாங்கத்தான் பெருசாக்குறோம் நாங்க சொல்லுவோம் அவங்கத்தான் பெருசாக்குறாங்க நிலத்தெல்லாம் தூக்கி பிடிக்கிறாங்க கண்ணியமானவர்களே நாங்க என்ன செஞ்சிக்கிறோம் நாங்க என்ன செஞ்சிக்கிறோம் நாங்க அவங்களுக்கு ஏற்பதை போல எப்ப நடந்திக்கிறோம் எப்ப நடந்திக்கிறோம் திருமணம் முடிக்க புதுசில நடந்திக்கிறோம் அதோட மறந்துருந்தா மூணு மாசம் நடந்திப்போம் அதோட மறந்துருதா எல்லாம் முடிஞ்சு கண்ணியமானவர்களே எல்லாம் முடிஞ்சு அவன் மௌத்தாக கூட மௌத்தாக கூடிய நேரத்துல கூட அவருக்கு ஏற்பத போல நாங்க சொல்றோம் இல்ல அல்லா பாதுகாக்கணும் எங்களுக்கு சுகம் இல்லாம வந்துட்டா நாங்க படுத்த படுக்க இருக்கிறோமா அவங்கள வேலை ஜபித்துட்டு எங்களை பாப்பாங்க கண்ணிய பார்ப்பாங்க எங்கட மலத்த மலத்தை கண்ணிய கண்ணியமானவர்களே எங்கட தேவைகளை பூர்த்தி செய்வாங்க கண்ணிய கண்ணியமானவர்களே ஆனா இதே அவருக்கு வந்துட்டா யாரையாவது மாட்டோம் அவங்க நாங்க அவங்களுக்கு நாங்க யோசிக்கிறோமா அவங்க எல்லாம் செய்யணும் அவங்களுக்கு தான் கடமை எனக்கு கடமை இல்லை எங்களுக்கு கடமை இல்லை நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே மாணவர்களே அவங்களுக்கு தான் கடமை எங்களுக்கு ஒன்றுமே இல்லை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பார்க்கிறோமே கண்ணியமானவர்களே நாளைக்கு கியாமத்து நாளையில அல்லா முன்னுக்கு அந்த பெண்மணியிட வாயால வருமா எந்த கணவன் பிறந்தவன் யாழ்லா எனக்கு எந்த கஷ்டத்தையும் தரலையாள்லா அவரை அவருடைய வாயிலை அந்த வார்த்தையை வரவேற்பான கண்ணியமானவர்களே நாங்க நடந்து கொள்கிறோம் கண்ணியமானவர்களே இதனால கர ஹபீஸ்வல்லாஹ் அழகான முறையில அவங்களுக்கு ஏற்ற எவ்வளவு போல பெய்து கண்ணியமானவர்களே அழகான முறையில திருத்தி கொடுத்தாங்க அழகான முறையில கண்ணியமானவர்களே அழகான முறையில நடந்து வாழ்ந்து காட்டினாங்க எனவே ஏதாவது குணம் மனைவிக்கு தோதுவாங்க அவங்களுக்கு ஏற்பத போல அவங்க நினைக்கிறத போல நாங்களும் வாழ்ந்து காட்டணும் நாங்க நினைக்கிறத போல முழு வாழ்க்கையும் வாழ்றாங்களே அவங்க நினைக்கிறத போல ஒரு நாளாவது வாழ்ந்து கண்ணியமானவர்களே ஒரு நாளாவது நாள் வாழ்ந்திப்போமா கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் ஒரு நாள் வாழ்ந்து பார்ப்போம் அவங்களுக்குள்ள சந்தோஷம் இருக்கிறேன் இந்த சந்தோஷம் எங்களை பொறுப்பத்துக்கு கொண்டு பேசியிருக்கும் கண்ணியமானவர்களே எனவே ஏதாவது குணம் அவங்களுக்கு ஏற்பதை போல அவங்களுக்கு தோதுவாக வாழ்ந்தவர் சேர்ந்த ஆண் என்பதாக ஹபீஸ் சல்லாஹ் அலைவசல்லம் வாழ்ந்து காட்டினாங்க இந்த குணம் எங்கிட்ட இருக்குதா பத்து மாசம் கொள்வோம் நூற்றுக்கு எழுவது இனத்தை இருக்குது இல்லையா கொண்டு வாரத்துக்கு முயற்சி செய்வோம் கண்ணியமானவர்களே எட்டாவது குணம் கவி சொல்லவா வலைவசல்லாம் வாழ்ந்து காட்டினது சிறந்த ஆணுடைய எட்டாவது குணம் என்ன தெரியுமா சந்திக்க வேண்டிய இடத்துல சந்திக்கக்கூடியவன் சிறந்த ஆண் கண்ணியமானவர்களே சந்திக்க வேண்டிய நேரத்துல கூடியவன் தான் சிறந்த ஆண் கண்ணியமானவர்களே நாங்க இன்னைக்கு என்ன செஞ்சு கொண்டிருக்கிறோம் அதுல கவி சொல்லலாம் உலகத்தெல்லாம் அவங்களோட மனைவிமார்களுக்கு இடையில ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை போவது ஐஷா வழி எல்லாம் மண்ணா உன் முத்தலமா வழி எல்லாம் மன்ஹா அவங்களுக்கு இடையில பிரச்சனை போவது பலவர்களே இன்னும் ரெண்டு மனைவிக்கு இடையில பிரச்சனை போவது பெரிய பிரச்சனை அவங்களோட முக்கிய இவங்க உடைச்சிட்டாங்க நபி இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா சஹாபாக்கள் இவங்களோட டேன்ல அவங்க சாப்பாடு சமைச்சதால ரெண்டு கோபப்பட்டு உடைச்சிட்டாங்க நபி இவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா என்ன செஞ்சாங்க தெரியுமா அவங்கள பானை எடுத்து இவங்களுக்கு கொடுத்துட்டு பானைக்கு பானை சளி நீங்க போங்க அவங்களை அனுப்பிட்டு அழகான முறையில சாப்பிட்டுட்டு ஆயிஷா ஒளியெல்லாம் வந்தா அவங்கள ரூமுக்கு கூப்பிடுறாங்க கூப்பிட்டுட்டு சொல்றாங்க ஆயிஷா நான் யாரு தெரியுமா அவங்களோட இரவு ஆயிஷா நீங்க நடந்து கொண்ட விதம் நீங்க நடந்து கொண்ட விதம் என்னுடைய கோபத்துக்கு நீங்க உள்ளாகிட்டீங்கடா அல்லா காக்கணும் அவங்களோட கோபம் உங்களுக்கு வந்துடும் ஆயிட்டான்னு சொல்லி அழகான முறையில திரட்டினாங்க இன்னொரு விதத்தம் அதே ஆயிஷா ரவி ஒரு தப்பு செஞ்சிட்டாங்க ஒரு குறை பேசிட்டாங்க நபி அப்படியே கூப்பிட்டு சொன்னாங்க ஆயிஷா பசார்ல வச்சு அடிக்கல்ல பசார்ல வச்சு திருந்தல்ல உம்மாட வாப்போட முன்னுக்கு ஏற்கல்ல பிள்ளைகள்ல முன்னுக்கு தண்டிக்கல்ல அரைச்சி சொன்னது என்ன தெரியுமா தண்டிக்க வேண்டிய நேரத்துல தண்டிச்சாங்க எப்படி தண்டிச்சாங்க தெரியுமா ஆயிஷா நீங்க சொன்ன அந்த வார்த்தை கடல்ல போட்டா கடல் உங்களே நாசமாகிடும் ஆயிஷா அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு வார்த்தையை நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க அதனால இது இது பழக்கம் என்னுடைய முறையில சொல்லி சந்திக்க வேண்டிய நேரத்துல சந்திச்சாங்க அழகான முறையில சந்திச்சாங்க இன்னைக்கு நாங்க என்ன செய்யறோம் எங்களுக்காக வேண்டி கஷ்டப்படுறா ஒரு நாள் சாப்பாடு கேட்டில்லாமைகளே ஒரே அடிப்பிங்கானால உப்பு போடல ஒரே அடிப்பிங்கானால உள்ள பார்த்துட்டு பிரச்சனை இல்ல மகள் பார்த்துட்டு பிரச்சனை இல்ல மனைவியோட நாடா தம்பிமார்கள் பார்த்துருக்கிறான் பிரச்சனை இல்ல அந்த மனைவிய பெற்ற உமா வாப்பா வந்திருக்கிறாங்க பிரச்சனை இல்ல அவரே தன் மனைவி எனக்கு எனக்கு உரிமை நான் அழிப்பேன் யாருக்கும் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே இப்படித்தான் நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இருக்கிறோமா எல்லா நேரத்திலையும் அடித்தா எல்லா நேரத்திலையும் எழுதித்தா நாங்க தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு ஏற்றி அவங்க தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு ஏற்றி பிள்ளைகள் தவறு செஞ்சாலும் அவங்களுக்கு ஏற்றி குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடந்தாலும் அவங்களுக்கு ஏற்றி இப்படி ஏற்றி ஏற்றி ஏற்றி சொல்லி சொல்லி சொல்லி அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு நல்ல நல்ல விஷயத்தை கூட நாங்க சொல்லி கொடுக்கிறோம் இல்ல கண்ணியமானவர்களே திருத்த முறையில திருத்துறோம் இல்ல திருத்த வேண்டிய நேரத்துல திருத்துறோம் இல்ல எல்லா நேரமும் பேசுறதால அவங்களுக்கு எது நலமுன்னு விளங்குதில்லை எது கெடுதின்னு விளங்குதில்லை எது திருத்தி கொடுக்கிறோம் என்பதாகவும் விளங்குதில்லை அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அதிசல்லாம் திருத்தி கொடுத்தாங்க பிரச்சனை வரப்புல திருத்தி கொடுத்துறாங்க ஆனா நாங்க பிரச்சனைய தான் வீட்டுக்கு எடுத்துட்டு போறோம் பெப்சியத்தான் எடுத்துட்டு போறோம் நாங்க இருக்கிற நேரம் எல்லாம் வீட்டுல பிரச்சனை இல்லாம இல்லாம இருந்து பாருங்க வீட்டுல சிசிடிவியை செக் பண்ணி கொஞ்சம் பாருங்க அவங்க சந்தோஷமா இருப்பாங்க நாங்க பேசிட்டு கண்ணியமானவர்களை அதற்கு புறமருவா செக் பண்ணி பாருங்க அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்குது அந்த அளவுக்கு கேவலமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே இருக்க வேண்டிய நேரத்துல இருக்கக்கூடிய ஆண்களாக நாங்கள் மாறுவோம் எல்லா நேரமும் கத்திக்கொண்டோம் எல்லா நேரமும் ஏசிக்கொண்டோம் எல்லா நேரமும் அடித்துக்கொண்டோம் கொண்டும் எல்லா நேரமும் பதுவா செஞ்சு கொண்டும் நல்லா பாதுகாக்கணும் நான் இருக்கிறதுக்கெல்லாம் சொல்றது உன்னை முடிச்சதுக்கு பிறகுதான் நான் இவைகளெல்லாம் எனக்கு நல்லா பாதுகாக்கணும் கண்பியமானவர்களே நான் போனவரை பொதுவாக சொன்னேன் அந்த வார்த்தையை சொல்றதுக்கு எங்களுக்கு எந்த தகுதியும் இல்லைன்னு சொன்னேன் அவங்க தான் சொல்லணும் உன்னை முடிச்சதுக்கு நான் பாடிக்கிறேன் முடிச்சதுக்கு எனக்கு நிம்மதி இல்லை ஏதோ உம்மா இல்ல ஏத வாப்பா இல்ல ஏத நானா தம்பி இல்ல யாருமே வாராக இல்ல யாருமே கேட்கிறாங்க இல்ல எல்லாம் உனக்காக வேண்டி இப்படியா பச்சை பெண்மணிகளை திருத்த நேரத்துல அழகான முறையில திருத்துறோம் அப்படி திருத்துறோமா அந்த குணம் இருக்குதா பத்து மாசத்தை போட்டு கொள்ளுங்க நூற்றுக்கு எண்பது இருக்குதா அல்ஹம்துல்லா சொல்லிக் கொள்ளுங்க இல்லையா அதை கொண்டு வாரத்துக்கு முயற்சி செய்யுங்க அடுத்ததாக ஒன்பதாவது குணம் ஆண்டு கண்ணியமானவர்களே சிறந்த ஆண் யாரு தெரியுமா சிறந்த ஆண் யாரு தெரியுமா நிறுத்துவான் ஆனா அபிசல்லா வரைப்பதா சொன்னாங்க சிறந்த ஆண் ஒன்பதாவது குணம் என்ன தெரியுமா மனைவிக்கு அடிக்காதவர் மனைவிக்கு கை வைக்காதவர் இவன் தான் சிறந்த ஆண் என்பதாக ஹபீஸ் சொல்லலாம் அலைவர் சொல்ல சொன்னாங்க ஒரு நாள் மதீனாவில் ஒரு சம்பவம் நடக்குது முகாதிரிகள் மக்கால இருந்து போன சகாபாக்கள் எல்லாம் மதியம் கட்ட வாராங்க யாரும் சூழல்லாம் மக்கால இருக்க போல எங்களோட பெண்மணிகள் எல்லாம் நல்லா எங்களுக்கு கட்டுப்படுவாங்க எங்கட பேச்சு கேட்பாங்க இங்க மதீனாக்கு வந்ததுக்கு போறோம் அவங்க மதீனா பெண்மணிகளோட சேர்ந்து கொஞ்சம் குணங்கள் மாறிட்டு நாங்க அவங்கள தண்டிக்க வாங்க கேட்டாங்க நபியவங்க ஏதோ ஒரு யோசனையில ஆண்டு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் முகாதிரிங்களை சேர்ந்த எல்லா பெண்மணிகளும் நபி அவங்களை தேடி ஓடி வராங்க வந்து கேட்கிறாங்க யார சூழல்லாம் யார சூழல்லாம் நீங்க எங்களை திருத்துறதுக்கு அனுமதி கொடுத்தீங்களா எங்களுக்கு அடிக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லலாம் வயசெல்லாம் கேட்கிறாங்க என்ன நடந்தது நேற்று நான் சகாபாக்கள் வீட்டுக்கு வந்தாங்க அடி அடிந்தா அடிக்கி போட்டாங்க யார சூழல்லாம் எங்களை புனர்கள் மாறி அடிக்கி போட்டாங்க யார சூழல்லாம் நபி அவங்க அவங்க பூ போட்டாங்க பூ போட்டு சொன்னாங்க என்ன தெரியுமா இவங்க ஆண் யார தெரியுமா பெண்மணிகளுக்கு கை வைக்காத வந்து அழகான முறையில சகாபாக்களுக்கு வழங்கப்படுத்தினாங்க இன்றைக்கு நாங்க தண்டிக்கிறோம் தான் ஆனா கை வைக்காம அழகான முறையில கண்ணிய கண்ணியமானவர்களே ஆனா இன்றைக்கு நாங்க அடிக்கிற அடியோட பார்த்தோம் அல்லா பாதுகாக்கணும் கண்ணியமானவர்களே அல்லா பாதுகாக்கணும் ஊர்ல உள்ள ரோட்ல வீரர்களை விட பவரான சொத்துகளை கொடுக்கணும் அவங்க அதையும் தாங்கி கொண்டு அதையும் தாங்கி கொண்டு அப்பா வந்து கேட்கிறாரு என்ன அவர் சொல்றா பாத்ரூம்ல கொடுத்துட்டு நான் அல்லாஹ் அப்பாவை காக்கணும் அந்த மனைவிமார்கள் மௌத்தாகிட்டார்களா இன்னைக்கு எத்தனையோ கணவன்மார்கள் வந்த மருமகள் அறிவாகி கொண்டிருக்கிறார் நல்லா யோசிச்சு பாருங்க மனைவிக்கு அநியாயம் செஞ்சவர் மனைவிக்கு துரோகம் செஞ்சவர் அல்லா மருமகளானுக்கு சோதித்துக் கொண்டிருக்கிறார் நல்ல உள்ளங்களை கையை வச்சு பாருங்க சாப்பாடு போட்டா எப்படி போட்டா தெரியுமா இன்னைக்கு எத்தனையோ முன்னால வேறொரு பெண்ணை வெட்டிக்க வளப்படுத்துவார் எனவே கண்ணியமானவர்களே அந்த பெண்மணிகளுக்கு அடிக்காதவன் தான் இறந்த ஆண் என்பதாக சொன்னாங்க எனவே நாங்கள் கை வைக்கலையா இல்லா சொல்லிக் கொண்டு பத்து மாசத்தை கூட்டிக் கொள்வோம் நூற்றுக்கு தொண்ணூறு இக்கிதா இல்லா இல்லையா சந்தர்ப்பம் எனவே கண்ணியமானவர்களே பத்தாவது குணம் அவை சொல்லலாம் வாழ்ந்து காட்டினது சொன்னது கண்ணியமானவர்களே சிறந்த ஆண் யாரு தெரியுமா சிறந்த ஆணுடைய பத்தாவது குணம் என்ன தெரியுமா எந்த சந்தர்ப்பத்திலையும் தந்த பெண்மணிக்கு தலா கொடுக்காதவன் எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த பெண்மணியை டிவோர்ஸ் செய்யாதவன் இவன் தான் சிறந்த ஆண் என்பதாக அதை சொல்லலாம் உலகம் சொன்னாங்க வாங்க காட்டினாங்க இன்றைக்கு எங்களை உம்மக்கள் நடக்கிற பெரிய எத்தனையோ கல்யாணம் நடக்குது எத்தனையோ நிக்காக்கள் நடக்குது எல்லாம் பாதுகாக்கணும் பள்ளி வாயல்ல கொஞ்சம் விசாரிச்சு பாருங்க எத்தனை நிக்கா பிரிஞ்சுட்டு தெரியுமா எத்தனை நிக்கா தலாத்துல இருக்குது தெரியுமா எல்லாம் பாதுகாக்கணும் தாலிமார்கள் எல்லாம் பெருமளிச்சு பண்ணிக்கிறாங்க பிற ஆளும் நாங்க நடக்கிறோம் இல்லை இதுதான் பிரச்சனை குரான் என்ன தெரியுமா எட்டாவது சட்டம் தான் தலா கொடுக்கணும் ஆனா நாங்க எங்களோட என்ன தெரியுமா நாங்க பழகிக்கிற குணம் என்ன தெரியுமா வெற்றிக்கே தலா கொடுத்தாச்சு குரான் சொல்லுது பிரச்சனை வரும் கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை வரும் குடும்பத்துல பெண்மணிகளுக்கு மத்தியில் பிரச்சனை வரும் குரான் சொல்ற ஓடர் என்ன தெரியுமா அழகால முறையில சொல்லி தரு வந்திருந்தா நீங்க ரெண்டு பேரும் ஒத்தருக்கு ஒருத்தர் அழகான உபதேசங்களை செய்து கொள்ளுங்க பயிரோ முன்ன அழகா வழங்கப்படுத்துது அழகா அழகான முறையில பிரச்சனைய மனத்தை விட்டு பேசுங்க ரெண்டு பேர்ல பிரச்சனை நீங்கிறோம் இது ஒன்னாவது முறை இஸ்லாம் சொல்லுது அழகான முறையில பேசுங்க நீங்க உங்களோட மனசுல இருக்கிறத சொல்லுங்க அவங்களுக்கும் சொல்வத சந்தர்ப்பத்தை சொல்லுங்க இதை நாங்க செய்யறோம் இல்ல இதை செஞ்சியும் அவன் திருந்தல்லையா ரெண்டாவது சட்டம் இஸ்லாம் சொல்லுது அவங்கள கொஞ்சம் படுக்கையில ஒதுக்கி வைங்க படுக்கையில ஒதுக்கி வைங்கன்னா ஒரே படுக்கையில நீங்க அந்த பக்கம் திரும்புவோ மனைவி அந்த பக்கம் திரும்ப சொல்லுங்க கொஞ்சம் ஒதுக்கி வைங்க ஊட்ட விட்டு அடுக்கி வெளியே போட சொல்லல கொஞ்சம் ஒதுக்கி வைத்து பாருங்க அவ திருந்துவா அதுவும் திருந்தல்லையா மூணாவது கட்டம் இஸ்லாம் சொல்லுது உதறி போகுங்க ஒரு அடிய கொஞ்சம் லேசா ஒரு அடி அடிங்க அடிச்சு பயன் காட்டி திருந்துங்க சொல்லுது அந்த அடி எப்படி தான் காயங்கள் வராத அடி அடிக்கணும் அடிக்கிற அடியில சாவுன்னு அடிக்கக்கூடாது கண்ணியமானவர்களே அந்த அடியை தான் சொல்லல திருநலம் ஒரு பயக்காட்டுங்க அவ திருந்திடுவா மூணாவது கட்டமும் திருந்தலையா நாலாவது கட்டமாக இஸ்லாம் சொல்லுதுன்னு தெரியுமா உங்களோட இருந்து அவனோட இருந்து ஒரு ரெண்டு பேர் எடுத்து சேர்த்து வைக்கிற ரெண்டு பேர் எழுதி பொய்களை சொல்லியாவது ரெண்டு பேரை இந்த நேரத்தில் போய் சொல்றது ஹலால் பொய்ய சொல்லியாவது ரெண்டு பேரையும் சேர்த்து வச்சிருந்தோம் அவர் அப்படி சொன்னாரு இவர் இப்படி சொன்னாரு சொல்லாக்கி பரவல்ல பொய்ய சொல்லி சரி ஹலால் பொய்ய சொல்லி சரி சேர்த்து வைக்கணும் இது நாலாவது கட்டம் இதுவும் திறந்தல்லையா இதுவும் சேர்ந்த மாதிரி இல்லையா அஞ்சாவது கட்டம் பள்ளி பொறுப்புதாரிகள் ஒரு பொறுப்புதாரிகள் சேர்த்து பேசணும் தெரிஞ்சிடவாங்க கண்ணியமானவர்களே ஆறாவது கட்டம் தான் இஸ்லாம் சொல்லுது ஒன்னாவது கலாக்க கொடுங்க இந்த அஞ்சு முறையும் சரி வரலையா ஆறாவது கட்டம் தான் ஒரு தலா கொடுத்து பாருங்க ஒரு தலாத்த கொடுத்து பார்த்தா அந்த காலத்துல அவர் இருந்த சாந்திக்குது ரெண்டு பேரும் மனசு மாறுறதுக்கு சாந்திக்குது அப்ப அவ திருந்துவா அதுவும் திருந்தல்லையா ஏழாவது கட்டம் ரெண்டாவது தலாக்க கொடுங்க நான் சொல்லுது இந்த இந்த இப்பையும் அவருக்கு சாந்திக்குது திறந்திருக்கு இப்பையும் அவர் திருந்தல் எட்டாவது கஷ்டமான முத்தராச குழுங்கள் இஸ்லாம் சொல்லுது கண்ணியமானவர்களே ஆனா எங்கட சிஸ்டம் என்று தெரியுமா இது குருவான சிஸ்டம் ஆனா எங்கட சிஸ்டம் என்று தெரியுமா நாலாவது சொன்னது மூணாவது சொன்னதை செத்துக்கே செஞ்சாச்சு ஒரே ஒரு அடி அவன் வாங்கி கொண்டாச்சு அதுக்கப்புறம் ரெண்டாவது சொன்னத அதுக்கப்புறம் நாங்க செய்யறது எங்க பேரு கோபம் உள்ளார பேசுறதில்ல மாச கலக்கத்து பேசுறதில்ல பிள்ளைங்க வாழ்க்கை நாசம் அதுக்கு இவருக்கு சேர்றதுக்கு ஐயா வந்து தவறு வந்து அவர் பேசி பேசக்கூடிய நேரத்தில் அவர் சொல்லுவா பத்து அடியெல்லாம் உண்டாக்குனாரே கேட்டா வாப்பாவோட சொன்னா மகனுக்கு தான் மகா உங்க பிள்ளைகிட்ட கேட்டா உமா சொன்னா எனக்கு போதுமாயிட்டு அவ விட்டுட்டா இது தடைகளை பெண்மணிகளுடைய வாழ்க்கை அதனால கண்ணியமானவர்களே மூணாவது மனிதனை உள்ளார கொண்டு வராம நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கொள்ளணும் நாங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசிக்கொள்ளணும் தவறு செஞ்சுட்டோமா வெட்கப்படாம மன்னிப்பு கேட்போம் வெட்கப்படாம மன்னிப்பு கேட்போம் இல்லண்டா அல்லா பார்த்து காக்கணும் உள்ளாத்தால சரி என்னோட வாழ்க்கை பிரிஞ்சிடும் அவ பேரற்ற மனைவி அழிப்பா அல்லாட்ட தண்ணீரை வடிப்பா என்ன தெரியுமா அல்லா இவ்வளவு கால வேலை கணவனோட வாழ்ந்தது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழையாகலாம் என பிள்ளைக்கா வேண்டிதா வாழையாகலாம் என பிள்ளைக்கா வேண்டிதா வாழையாகலாம் அவரோட சந்தோஷமா நான் மனசால சேரலையாகலா என பிள்ளைக்கு ஒருத்தவர் இல்லாத பேச்சு வேண்டிய வளர்த்தறியாகலா யாருலா யாருலா என கணவன் நிம்மதியா யாரா எனக்குள்ள குட்டிகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்துருக்கியாங்களா எனக்குள்ள குட்டிகளை பாதுகாத்துக்கியாங்களா எனக்குள்ள குட்டின வாழ்க்கையும் எங்க வாழ்க்கைய போல நாசமாக்கினாங்க எத்தனை தாய்மார்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க தெரியுமா எத்தனை மாமார்கள் அழுகிறாங்க தெரியுமா எத்தனை மனைவிமார்கள் அழுகிறாங்க அதனால நாங்க திருந்துவோம் நாம் எங்களை வாழ்க்கையில மாற்றுவோம் நாங்கள் திரும்பி அவர் நல்ல சிறந்தவனாக நாங்க மாறுவோம் அந்த குணத்தை நாம் எடுத்துக்கொள்வோம் அவர்களுக்கு ஒரு நூறு மாற்றியாவது மௌசாலத்துக்கு முன்னால் எடுத்துக்கொள்வோம் கண்ணியமானவர்களே இல்லாட்டி பெருமையாக வாழ்வோம் ஆள் என்று சொல்லிக் கொள்வோம் பெரிய பட்டதார் என்று சொல்லிக் கொள்வோம் ஆனா வீட்டு நிலைமையை பார்த்தா மனைவிய நிலைமையை பார்த்தா அதியாக சொல்றோம் மனைவி மனைவி பொதுவாக பேசிக் கொண்டிருக்கிறார் கபூர்ல நிம்மதியான வாழ்க்கையை அல்லா தரமாட்டா நாங்க மௌத்தாகிட்டா எங்களை தவிதி இருந்து கண்ணீர் வடிக்கிற ஒரே ஒரு பெண் எங்களை மனைவிட்டார் அந்த மனைவிய சந்தோஷமாக வெற்றி மனைவிமார்கள் இல்லையோ யார் யாருக்கு தாய்மார்கள் இல்லையோ அவர்களோட பொறுமை வேண்டும் அதனால அவங்களோட துவாக்கள் அறிந்து கொள்வோம் அவங்களுடைய துவாவோட மக்காவோம் அவங்களுடைய குரஞ்செறி இந்த பத்து புரட்சியாவது எடுத்து நடந்து உண்மையான ஒரு ஆணாக சிறந்த ஆணாக வாழக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் அல்லா எனக்கும் உங்களுக்கும் முகாமுக்கியமான தந்தருவாராக எங்களுடைய பாவங்களை எப்படி வாழணும் தெரியாமல் வாழ்வோம் கண்ட கண்டவர்கள் எல்லாத்தையும் நல்ல பேரை எடுக்கணும்னு முயற்சி செய்யறோம் நடிக்கிறோம் எங்களுக்காக இறக்கம் புகழ்வோம் மசூரா கேட்கிறோம் அவங்க மறுமையாகிற வாழ்க்கையில எடுத்து நடக்கக்கூடிய பாக்கியத்தை தாயாவா துவாக்களை ஏற்றுக்கோயாவா துவாக்கள் ஆவான